திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு ஆலவாய் திருச்சிற்றம்பலம் ஆல நீழலோகந்திரகையே ஆன உகந்தது இருக்கையே பாலின் நேர்மொழியாளொரு பங்கனே பாதமோதலர் சேர்புற பங்கனே கோல நீரணி மேதகு பூதனே கோதிலார் மந்தம் மேபிய பூதனே ஆல நஞ்சமூதுண்டகலத்தனே ஆலவாயுரை அண்டகள் அத்தனே பாதியவுடன் கொண்டது மலையே பாம்பு தார்மல்ல கொன்றை நன்மலையே கோதில் நீரது பூசிடுவாகனே கொண்டனர்கையின் மானிடமாகனே மானிட மகனே நாதன் நாடொரும் அடுவதானையே செய்ததும் மானையே வேத நூல் பயில் கின்றது பயிலே விகீர்தனூர் திரு ஆலநல் வாயிலே காடு நீட துறப்பலகத்தனே காதலால் நினை வார்த்தமகத்தனே பாடு பேயோடு பூதமச்சீகவே பல்பிணைந்த செய்ய சீக்கவே நீடு மனத மாடவிருப்பனே நின்னடி தோழ நாளும் இருப்பனே ஆடல் நீல் சடை மேவிய அப்பனே ஆலபாயினின் மேவிய அப்பனே பண்டையன் தலையொன்று மறுத்தியே பாதமோதினர் பாவமறு தீயே துண்ட வெண்பிறை சென்னியிரு தீயே தூய வெள்ளேறு தேரியிறு தீயே கண்டு கமனை வேவ விழித்தியே காதலில் அவர் தம்பயிழி தீய அண்டநாயக நேமிகு கண்டனே ஆலவயினின் மேபிய கண்டனே சென்று தே கோத்தனன் சீரியன்பு செகுத்தனன்பாலையே வென்றி சேர்மழு கொட்டு முன்காலையே வீட வேட்டிட கண்டு முன்காலையே நின்ற மணியை ஓடின கங்கையால் நிலவமல்கி உதித்தன கங்கையால் அன்று நின்னுரு பகதடவிய ஆலபயர நாகதடவியே நக்கமே குவர் நாடுமோர் ஊருமே நாதன் மேனியில் மாசுணம் ஊருமே தக்க பூமனை சூற்ற கருளோடே தாரமுய்தது பாடர் கருளோடே மீக்க தென்னவன் தேவி கணியையே மெல்ல நல்கிய தொண்டர் கணியையே அக்கினார் அமுதும் கலனோடுமே ஆலபயர நாருமை யோடுமே வெய்யவன் பல் உகுத்தது கொட்டியே வெங்கண்மா சொன்ன கையது குட்டியே ஐயனேயனாடியமேயனே அன்பினால் நினைவார்கருள் மெய்யனே வையமுயவன் துந்தது காலமே வள்ளல் கையதே கையது மேவுகங்களமே ஐயமேற்பது உரைப்பது வீணையே அல்லவயரன் கையது வினையே தோள்கள் பத்தொடு பத்துமயக்கியே தோக்க செருக்கை மயக்கியே வாழற கண் நிலத்து களி துமே வந்த மால்வரை கண்டு களி தோமே நீள் பொறுப்பை எடுத்தவன் மத்தனே நின்பிரலை யான் மத மத்த தன்னே ஆளுமதி முறித்தது மெய் கொல்லோ ஆலவாயர நொய்த்தது மெய் கொலோ பங்கைய துள நான் முகன் மாலோடே பாதம் நீண்மோட்டி நெடிட மாலோடே துங்கனற்றழின்னுருவாயுமே தூய பாடல் பகின்றது வாயுமே செங்கையற்கணி நாரிடு பேச்சையே சென்று கொண்டோரை செய்வது பிச்சையே அங்கியை திகழ் விப்பதிட கையே ஆலபயர நாரதீ கீழக்கையே நீரோடமணர்க்கு நல் கனையே தேவர் நாடோறும் சேர்வது கனையே கூறமட்டது புண்டரிகத்தையே கொண்ட கழல் புண்டரிகத்தையே நேரிலூர்கள் அடித்தது நாகமே நீஷடை திகழ் கின்றது நாகமே ஆரமாக உகந்தது மென்பதே ஆலவாயரன் அரிடம் என்பதே ஈனஞானிகள் தம்முடு விரகனே ஏற பல் பொருள் முத்தமிழ் வீரகனே ஆன கழியுள் ஞான சம்பந்தனே ஆலவாயினின் மேய சம் வந்தனே ஆனவனவர் வாயினுள்ளத்தனே அன்பரானவர் வாயினுள் அத்தனே நானுரைத்தன செந்தமிழ் பத்துமே வல்லவர்கிவை நற்றமிழ் பத்துமே சுவாமி சொக்கலிங்க பெருமாள் அம்பாள் அங்கையர் கண்ணி திருச்சிற்றம்பலம்